ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நம ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரி நம சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யை திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே லோகக்ஷேமத்தை நிலைநாட்டி பாதுகாக்க அங்கிங்கு எங்கும் நிறைந்த பரம்பொருளான பரமேஸ்வரன் பரிவோடு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்திற்கு பெயர்தான் ஸ்ரீ தேவி கட்கமாலா ஸ்தோத்திரமாகும் இந்த தேவி கட்கமாலா ஸ்தோத்திரத்தை உத்தமிகளான பாம்பே சகோதரிகள் சரோஜாவும் லலிதாவும் ஸ்ரத்தா பக்தியுடன் இனிமையாக உருக்கமாக பக்தி பரவசத்துடன் பாடி கொடுத்துள்ளார்கள் இந்த தேவி கட்கமாலா ஸ்தோத்திரத்துக்கு ஈடாக வேறு எதையுமே சொல்ல முடியாது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தாலும் பாராயணம் செய்து கேட்டாலும் அபரிமிதமான நல்ல பலன்கள் அனைத்தும் கிட்டும் இந்த தேவி கர்க்கமாலா ஸ்தோத்திர பாராயணம் மன அமைதியையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கும் பூத பேய் பிசாசி பீடைகள் விரட்டும் ஆபத்துக்கள் அணுகாது பாவம் நீங்கும் அறிவு வழகம் மங்களம் அனைத்தும் கங்கா பிரவாகம் போன்று பிரிக்கெடுக்கும் தேவி கர்க்கமாலா ஸ்தோத்திர பாராயணம் ஸ்ரீ மாதாவின் திருவுருளை உறுதியாக தந்து ரட்சிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சக்தியில் அருள் இல்லையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவும் நடைபெறாது சர்வம் சக்தி மனித ஜெகத்து உலகில் எங்கும் எல்லாமாகவும் இருப்பது சக்தியாகும் சக்தி தேவியான தாயின் தத்துவம் என்றே உலகில் ஜீவராசிகள் முழுவதிலும் பறந்து நிறைந்து இருந்து வருகிறது பரபிரமும் சிக்ஷக்தியும் ஒரே நாணயத்தின் இருபுறம் போன்றதாகும் இந்த ஸ்ரீ தேவி கர்கமனா ஸ்தோத்திரம் போற்றும் ஸ்ரீ சக்தி தேவியானவள் எங்கும் எல்லாமாகவும் இருக்கிறாள் என்பதை சப்த பிரம்மமயி சராசரமயி யோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி தத்தம்மயி சின்மயி தத்வாதீதமயி பராத்பரமயி மாயாமயி ஸ்ரீமயி சர்வைஸ்வர்யமயி சதாசிவமயி என்று போற்றி போகிறார் ஆதிசங்கரர் இந்த கர்க்கமங்கலா ஸ்தோத்திரத்தை கேட்பவர்கள் அனைவருக்கும் அல்ல வேண்டும் என நாமும் ஆசீர்வதிக்கின்றோம் ஜெய் சத்குருநாத் மகாராஜ்